திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநாகேஸ்வரம் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் கச்சே சேரவர் போலும் கரையணி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டுண்பர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கினியர் போலும் நாகஈச்சரவனாரே வேடுரு வேடராகே விஷயனோடைதார் போலோ காடுரோபதியர் போலும் கடி புனர் கங்கை நங்கை சேடரி சடையர் போலும் தீவினை தீர்க்க வல்ல நாடரி புகழர் போலும் நாகை சரவனாரே கற்றுணை வில்லதாக கடியரன் செற்றார் போலும் பொத் துணை பாதர் போலோ புலியதழுடையர் போலோ சொற்றுணை மாலை கொண்டு தொழுதெழுபார்கெல்லாம் நற்றுணையாவர் போலோ நாகை சரவனாரே கொம்பனாள் பாகர் போலோ கொடியுடை விடையர் போலோ செம்போனாருவர் போலோ திகழ் திரு நீற்றர் போலோ எம்பிரானெம்மையாளும் இறைவனே என்று தம்மை நம்புவார் கண்பர் போலோ நாகஈச்சரவனாரே கடகரி உரியர் போலோ கனல் மழோ வாழர் போலோ படவர வரையர் போலும் பாரிடம் பலவும் கூடி குடமுடை முழவம் மார்ப கூழிகள் பாட நாளும் நடனவில்லடிகள் போலோ நாகையீச்சரவனாரே பிறையுரு சடையர் போலோ பெண்ணொரு பாகர் போலோ மறையுரு மொழியர் போலோ மால் மறையவன் தன்னோடு முறை முறை அமரர் கூடி முடிகளால் வணங்க நின்ற நரவமர் கழலர் போலோ நாகயீச்சரவனாரே வஞ்சகர்கரியர் போலோ மருபினோர் கிளியர் போலோ குஞ்சரத்துரியர் போலோ கூற்றினை குமைப்பர் போலும் விஞ்சயரிய அன்று வேலையாய் வந்தெழுந்த நஞ்சணிமிடரர் போலோ நாககீச்சரவனரே போகமார்மோடி கொங்கை புணர்தரு புனிதர் போலும் வேகமார்விடையர் போலும் வெண்பொடியாடு மேனே பாகமாலுடையர் போலும் பருப்பதவில்லர் போலும் நாகனானுடையர் போலும் நாகையீச்சரவனாரே கொக்கரை தாளம் வீணை பாணிசை குழகர் போலும் அக் அக்கரை அணிவர் போலும் ஐந்தலை அறவர் போலோ வக்கரை அமர்வர் போலோ மாதரை மையல் செய்யும் நக்கரையுருவர் போலும் நாகையீச்சரவனாரே விண்மையார் புறங்கள் மூன்றும் வெண்தழல் விரித்தார் போலும் தன்மையால் அமரர் தங்கள் தலைவர்க்கும் தலைவர் போலும் வன்மையான் மலையெடுத்தான் வலியினை தொலைவி தாங்கே நன்மையால் அழிப்பர் போலும் நாகயீச்சரவனாரே சுவாமி ஷண்பக ஆரண்யேஸ்வரர் அம்பாள் குன்றமுலை நாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்